மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நேயர்களே அல்லாஹ் சுப்ஹானஹுவ சூரத்துர் ரஹ்மானுடைய அடுத்த பகுதியையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான் கண்ணியத்துக்குரியவர்களே ஏன் இந்த குரானுடைய விளக்கங்களை நாம் படிக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு சூறாக்களாக நாம் படித்து அவைகள்தான் நம்மை தர்பியா செய்ய வேண்டும் குர்ஆனை விட மனிதர்களுடைய பேச்சு நம்மை தர்பியாக்கள் செய்துவிடக்கூடாது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வஃத்தாகுவதற்கு முந்தியுள்ள கடைசி ரமதானில் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ஏதோ ரகசியம் பேசினார்கள் இந்த ரகசியம் என்னவென்று ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் சொன்னார்கள் அந்த ரகசியம் ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு குரானை ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள் முழு குரானையும் ஓதி ஜிப்ரீல் அலைசலாம் சல்லல்லாஹு அலைவசல்லமை தர்பிய செய்வார்கள் ஆனால் இந்த வருடம் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு தடவை குரானை ஓதி காட்டினார்கள் நான் நினைக்கிறேன் அஜலி எனது அஜல் நெருக்கமாகிவிட்டதோ என்று நினைக்கிறேன் நினைத்துக்குரிய சகோதரர்களே இன்று ஒவ்வொரு தராவிகளும் தான் ஹிஸ்பு நடக்கிறது ரமதான் வந்தால் குரான் ஓதுகிறோம் ஆனால் யாருக்கும் தெரியாது குரானுக்குள் என்ன இருக்கிறது மக்காவுக்கு கியாமுல்லையில் தொழுவதற்காக செல்வார்கள் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் அழுதால் இவரும் அழுவார் மதீனாவுடைய இமாம் அழுதால் இவரும் அழுவார் ஏன் அழுகிறார் என்று தெரிய தெரியாது என்ற காலத்தை ஓட்டுவது ஆகப்பெரிய மடத்தனம் ஒரு ஆணையாவது மௌத்துக்கு முன்னால் வழங்க வேண்டும் இந்த குரானுடைய கருத்தாவது இந்த குரான் உள்ள சொர்க்கத்துடைய ஆயத்துகள் நரகத்துடைய ஆயத்துகள் குரானில் உள்ள ஞானங்களையாவது சற்று விளங்குவதுதான் சால சிறந்தது அதற்குத்தான் இந்த சூரத்து ரஹ்மானை நாம் இங்கு இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே நேர்களே சென்ற வகுப்பிலே நாம் சூரத்து ரஹ்மானுடைய இருபத்தி ஓராவது ஆயத்து வரை நாம் பார்த்தோம் இன்று அதனுடைய தொடரை தொடங்குகிறோம் அல்லாஹ் சுஹானஹுவ நாலு தடவை மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களுக்கு பொய்ப்பிக்கலாம் என்று நான்கு தடவை கேட்டுவிட்டு அல்லாஹ் இப்பொழுது ஒரு புதிய ஒரு விடயத்தை சொல்கிறான் இந்த கடலுக்குள் இருந்துதான் முத்துக்களையும் மரகதங்களையும் நான் வெளியாக்குகிறேன் உலகத்தில் ஆக பெறுமதியான சொத்துதான் இந்த லு லு என்ற முத்தும் மர்ஜான் என்ற மரகதம் இந்த முத்து மரகதங்களை நான் கடலுக்குள் இருந்துதான் வெளியாக்குகிறேன் சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் சிப்பி அப்படியே வாயை துறந்து நிற்கிறது கடலுக்கு மேலால் மழை துளி அதற்குள் விழுந்ததோடு சிப்பி தனது வாயை மூடிக்கொள்கிறது அந்த சிப்பி ஆள் கடலுக்குள் போய் இருக்கிறது அங்கிருந்து அல்லாஹ் முத்தை வெளியாக்குகிறார் இந்த முத்தும் மரகதமும் எவ்வளோ பெருமதியானதென்றால் ஆள் கடவுளுக்குள் உள்ளே நுழைந்துதான் அதை எடுக்க வேண்டும் பாரிய தியாகம் செய்துதான் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த முத்தையும் மரகதத்தையும் இந்த கடல்களுக்கு மத்தியிலிருந்து நான் தான் வெளியாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஐந்தாவது தடவை அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் ஆறாவது தடவை அல்லாஹ் கேட்கிறான் இந்த கேள்வியை ஐந்தாவது தடவை அல்லாஹ் கேட்கிறான் ஒரே கேள்வி ஏன் அல்லாஹ் நியாயப்படுத்துவதற்கு உங்களால் பொய்ப்பிக்க முடியாது எனது எந்த அருட்கொடைகளையும் அதற்கு பிறகு அல்லாஹ் சுபானஹுவ கப்பலில் செல்லக்கூடிய அதாவது கடலில் செல்லக்கூடிய கப்பல்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான் وله الجوار المنشآت في البحر كالأعلام وله الجوار المنشآت في البحر كالأعلام இந்த கடலில் பார்த்திருப்பீர்கள் எப்படி கப்பல்கள் நகர்கிறது தெரியுமா கல் அலாம் பெரும் பெரும் மலைகளை போல் பெரும் பெரும் மலைகளை போல உள்ள கப்பல்கள் பல்லாயிரம் தொன்களை சுமந்து கொண்டு இந்த கப்பல்கள் இந்த தண்ணீரில் நகர்கிறதே இதை நீங்கள் பார்த்து சிந்திக்க கூடாதா இதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஆறாவது தடவை மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அதே கேள்வியை மீட்டி மீட்டி கேட்கிறான் அல்லாஹுவை வழங்க வேண்டும் சகோதரர்களே முஸ்லீம்களாகிய நாம் அந்த அல்லாஹுவை தான் வணங்குகிறோம் அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கவில்லை எக்காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது முஸ்லீம்கள் வாழ்க்கையில் யாருக்கும் அஞ்சியது கிடையாது காபிர்களுக்கு அஞ்சியது கிடையாது களிமா சொல்லாதவர்களுக்கு அஞ்சியது கிடையாது அல்லாவுக்கு மாத்திரம்தான் முஸ்லிம்கள் அஞ்சியிருக்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய நிலைமையை வர்ணிக்கின்றார் كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்துக்கு மேல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு தென்படுகிறதோ அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியது எதெல்லாம் உங்களுக்கு விளங்குதோ எவைகள் எல்லாம் பெருசு பெருசாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அனைத்துமே ஒரு நாள் அழிய போகிறது அப்ப இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இந்த பெரிய சூரியன் இந்த சந்திரன் இந்த மலைகள் அனைத்துமே அழிய போகிறது எவ்வாறு உலகத்தில் உள்ள படைப்புக்கு ஆரம்பம் இருக்கிறதோ அதே போன்று இந்த படைப்புகளுக்கெல்லாம் அழிவு இருக்கிறது அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் அனைத்துக்கும் ஆனால் அழிவு இல்லாமல் மீதமாக இருக்கக்கூடியவன் ஒரே ஒருவன் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் ويبقى وجه ربك ذو الجلال والإكرام அல்லாஹ் மாத்திரம்தான் மீதமாக இருப்பார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நேயர்களே ஒரு நாள் வரும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஹசரத் இஸ்ராஃபீல் அலேஹி சலாத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இஸ்ராஃபீல் அலேஹி சலாம் சூரை வாயில் எடுத்து விட்டார்கள் வாயில் எடுத்துக்கொண்டு நெத்தியை பணித்தவராக அல்லாஹுடைய கட்டளை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சூறை ஊதுவதற்கு இந்த உலகத்தை அழிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் யாருக்கும் தெரியாது எப்பொழுது அழியும் என்று இஸ்ராஃபில் அலைஹி சலாத்துக்கு அல்லாஹ் சூரை ஊதும்படி சொல்லுவார் முதல் சூரை ஊதுவார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முதல் சூரில் முழு உலகமும் அழிந்துவிடும் சில உளமாக்கல் எழுதுகிறார்கள் இஸ்ராஃபீல் அலைஹி சலாத்துடைய சூருடைய அந்த ஓட்டை இருக்கிறது அந்த ஓட்டையுடைய பருமன் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள ஓட்டையின் அளவு அதை அவர் வாயில் கவ்வி இருக்கிறார் அதில் தக்கமல் கரண் சொன்னார்கள் சில உலமாக்கில் அந்த சூரிலே எத்தனை ஓட்டைகள் இருக்கின்றது என்றால் உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ அத்தனை உயிர்களின் எண்ணிக்கை அளவு ஓட்டை அந்த சூரில் இருக்கிறது சூரை ஊதியதோடு முழு உலகமும் சுக்குநூறாக மாறிவிடும் அல்லாஹ் சூரத்து நாசியாத்தில் இதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார் இந்த சூர் ஊதப்பட்டதோடு உலகம் அழிந்துவிடும் சகோதரர்களே விதாயாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சுஹானா இஸ்ராஃபீல் அலைஹி சலாத்தை அழைத்து கேட்பார் இஸ்ராஃபீல் இப்பொழுது உலகத்தில் யார் மீதமாக இருப்பது இஸ்ராஃபீல் அலைஹி சலாம் சொல்லுவார்கள் யா அல்லா முழு உலகமுமே அழிந்து விட்டது சில மலக்குகள் மீதமாக இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் மலக்குள் மௌத்தை அல்லாஹ் அழைப்பார் மலக்குள் மௌத்துக்கு இஸ்ராயில் என்றும் பெயர் இருக்கிறது மலக்குல் மவுத்தை அல்லாஹ் அழைத்து கேட்பான் மலக்குல் மவுத் இப்பொழுது யார் மீதம் சொல்லுவார்கள் அல்லாவுக்கு தெரியும் ஜிப்ரீல் மீகாயில் இஸ்ராஃபீல் அப்படி என்று எண்ணிக்கொண்டே போவார்கள் அல்லாஹ் சொல்லுவான் அனைத்து மலக்குகளை மௌத்தாக்கு ஏன் அவர்களுக்கும் அழிவு இருக்கிறது மவுத் இருக்கிறது ஜிப்ரீல் அலைஹி சலாத்துக்கும் மவுத் இருக்கிறது மீக்காயில் அலைசலாத்துக்கு மவுத் இருக்கிறது இஸ்ராஃபீலுக்கு மவுத் இருக்கிறது ரித்வான் மாலிக் அனைவர்களும் மவுத்தாகுவார்கள் இப்பொழுது அல்லாஹ் மலக்குள் மௌத்தை அழைத்து கேட்பார் இப்பொழுது யார் மீதம் சொல்லுவார்கள் யாழ்லா நானும் நீயும் தான் அல்லாஹ் சொல்லுவார் நீயும் மௌத்தாகும் உயிரெடுக்கக்கூடிய மலக்குள் மௌத்தை பார்த்து சொல்லுவார் நீயும் மௌத்தாகு அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام எல்லாமே மண்ணோடு மண்ணாக மாறும் மீதமாக இருப்பான் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் நாற்பது வருஷங்கள் அல்லாஹ் மீதமாக இருப்பான் எந்த உயிரும் இருக்காது அப்பொழுதுதான் அல்லாஹ் சகோதரர்களே நேர்களே தட்ட தனியாக இருப்பான் அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் லிமனில் முல்குல் யோம் இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது ஆட்சியை வைத்துக் கொண்டு கொடுங்கோல் ஆட்சி செய்தீர்களே அநியாயமான ஆட்சி செய்தீர்களே இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது பதில் சொல்ல யாருமே கிடையாது மூன்று தடவை அல்லாஹ் கேட்பான் லிமனில் இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது பதில் சொல்ல யாருமே இல்லை அல்லாஹுவே பதில் சொல்லுவான் அடக்கியாலும் ஒருவனான அல்லாவுக்குத்தான் ஆட்சி சொந்தம் அல்லாஹ் அப்பொழுதுதான் கேட்பான் ஐநல் ஜப்பாரூன ஐநல் முத்தகப்பிரூன செத்து மண்ணோடு மண்ணாக மடிந்து கிடக்கும் அரசர்களையும் மக்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்பான் இன்று பெருமை அடித்தவர்கள் எங்கே இன்று கொடுங்கோல் ஆட்செய்தவர்கள் எங்கே நனியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் மாத்திரம் இந்த அல்லாஹான் எங்களை பார்த்து பேசுகிறான் சூரத்து ரஹ்மானில் சகோதரர்களே அல்லாஹ் தன்னை வர்ணிக்கின்றான் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா சங்கையாளன் ஜலால் மிக மதிப்புக்குரியவன் அவன் அதனாலதான் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் சொல்லி தந்தார்கள் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று துவா செய்யுங்கள் துவாவிலே ஆக முக்கியமாக அதில்லு பியாதல் ஜலாலி இக்ராம் சகோதரர்களே நேயர்களே அடிக்கடி துவாக்களில் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் ஏனென்றால் சூரத்து ரஹ்மானுடைய இருபத்தி ஏழாவது ஆயத்திலும் சூரத்து ரஹ்மானுடைய கடைசி ஆயத்தையும் பாருங்கள் இந்த சூரத்து ரஹ்மானில் இரண்டு தடவை இருபத்தி ஆறாவது வசனத்தில் என்றும் கடைசி வசனம் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் ஜலால் இக்ராம் இந்த இரண்டும் அல்லாஹுடைய மிக முக்கியமான தன்மைகள் ஜலால் இக்ராம் அதனாலதான் செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய மிக முக்கியமான ஒரு துவா தான் யாதல் ஜலால் இவன் இக்ராம் என்ற துவா செல்லல்லாஹு அலைவ செல்லம் அடிக்கடி கேட்கக்கூடிய துவாவில் யாதல் ஜலால் இவன் இக்ராம் சங்கை பொருந்தியவனே மகத்தானவனே என்று அல்லாஹுவை அழைப்பார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் சங்கையும் மகத்துவமும் பொருந்திய அந்த அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பான் மற்ற எல்லோரும் அழிந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஏழாவது தடவை திரும்ப கேட்கிறான் மனித ஜின்களே பொய்ப்பு கேளுமா ஏழாவது தடவை திரும்பை உங்களுக்கு மவுத்து இருக்கிறது உங்களை விட பெரிய படைப்பா சூரியன் இதம் சூரியன் ஒரு நாளைக்கு ஒளி இல்லாமல் போகிவிடும் இந்த வானம் உங்களை விட பெரிய படைப்பு ஆனால் இந்த வானம் ஒரு நாள் வெடித்துவிடும் وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு நாள் உதிர்ந்து விடும் وَإِذَا الْأَرْضُ مُدَّتْ. உங்களை விட பெரிய பூமியா இந்த பூமி ஒரு நாள் அப்படியே நீட்டப்படுவிடும் القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش மலைகளை பார்க்கிறோம் இவ்வளோ பெரிய மலைகள் எல்லாம் பஞ்சை போன்று மாறிவிடும் நான் அழிப்பேன் இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها இந்த பூமி அப்படியே உசும்ப ஆரம்பிக்கும் இவைகள் தான் வேத வாக்கிய சகோதரர்களே முஸ்லிம்களாகிய நாம் நம்பிய விடைய இது இதைத்தான் அல்லா குல்லுமன் எவைகள் எவைகளெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தோன்றுகிறதோ அனைத்துக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கிறது அழிவு இருக்கிறது அனைவர்களும் அழிவார்கள் செத்து மடிவார்கள் ஆனால் அழியாத ஒரே ஒரு ஜலால் ஒரே ஒரு இக்ராம் அந்த அல்லாஹ் தான் அவன் அழியவே மாட்டான் அவனுக்கு சகோதரர்களே மவுத்து கிடையாது அவன் நித்திய ஜீவன் அல்லாஹுல் என்றால் எப்பொழுதும் உயிருள்ளவன் கையூம் அவன் சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது மூசா அலஹிசலாம் ஒரு தடவை அல்லாஹுடம் கேட்டார்கள் யா அல்லா நீ தூங்குறது இல்லையா நீ தூங்குறது இல்லையா ஹசரத் மூசா அலஹிசலாம் அவர்களிடம் அல்லாஹ் சொன்னான் மூசா இன்று இரவு நீங்க ரெண்டு கண்ணாடிய கையில வச்சுட்டு அப்படியே இரு விதாயாவில் பதிவு செய்யப்படுகிறது ரெண்டு கண்ணாடிய வச்சுட்டு மூசா அலை சலாம் ராவெல்லாமே கலீர் கொஞ்ச நடுநிசி ஆன பொழுது மூசா அலை சலாத்துக்கு ஒரு சிறு தூக்கம் தூக்கம் வந்ததோடு கையில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்தது ரெண்டுமே உடஞ்சிட்டு அல்லாஹ் சொன்னான் மூசா அலை சலாத்த பார்த்து மூசா சின்னொரு தூக்கம் தூங்கி ரெண்டு கண்ணாடியும் உடைந்ததெண்டா நான் தூங்கினா மூசா உலகமே உடைஞ்சிரும் அல்லாவுக்கு தூக்கம் கிடையாது தூக்கமே இல்லை மௌத்தும் இல்லை அல்லாவுக்கு அவன் நிரந்தரமானவன் நமது மூதாதையர்களை அறிந்தவன் நமது வாப்பாட வாப்பாட வாப்பா நமது முதல் வாப்பா ஆதமையும் அறிந்தவன் ஆதம் அலை சலாம் படைக்கப்பட்ட மண்ணையும் அறிந்தவன் நமக்கு பிறகு நடக்க போகிறது நமது பிச்சலங்கள் இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்பதையும் அறிந்த ஒரே ஒரு துல் ஜலாலிவல் இக்ராம் அந்த அல்லாஹதான் அவன் ஏழாவது தடவை கேட்கிறான் فبأي آلاء ربكما تكذبان மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் ஏழாவது தடவை அல்லாஹ் கேட்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان சகோதரர்களே வானத்தில் உள்ள எல்லோரும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அல்லாஹுடம் தான் அனைத்தையும் கேட்கிறார்கள் எல்லோரும் கையேந்துகிறார்கள் அந்த அல்லாஹுடம் தான் வானத்தில் இருக்கும் மலக்குகள் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் பூமியில் நடந்து திரியும் மனிதர்கள் பூமியில் சுத்தி திரியும் மிருகங்கள் பூமியில் உலாவி வரும் ஊர்வனங்கள் பூச்சி புழுக்கள் அனைத்தும் அல்லாஹுடம் தான் கையேந்துகிறது வேறொரு கடவுளிடம் யாரும் கையேந்துவது கிடையாது மனிதர்களில் சிலரை தவிர மனிதர்களில் சிலரை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் ஹசர் சுலைமான் அலைஹிசலாம் ஒரு தடவை வருகிறார்கள் பாதையால் ஒரு எறும்பு மல்லாக்கப்படுத்திக் கொண்டு அல்லாஹுடன் கையேந்துகிறது எறும்பு ஏன் சுலைமான் அலஹி சலாத்துக்கு அல்லாஹ் பறவைகளுடைய பாசைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் அந்த எறும்பு துவா கேட்கிறது அல்லாஹ் மலையை இறக்க எறும்பு துவா கேட்கிறது சொன்னார்கள் இந்த எறும்பு துவா கேட்டு விட்டதை வாருங்கள் திரும்பி செல்லுவோம் உலகத்தில் உள்ள பறவைகள் உலகத்தில் உள்ள மிருகங்கள் மலக்குகள் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வானத்தில் உள்ள அனைவர்களும் பூமியில் இருக்கும் அனைத்து படைப்புகளும் அல்லாஹுடம் தான் கேட்கிறது كل يوم هو في شهر كل يوم هو في شهر ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் படைக்கிறான் மவுத்தாக்குறான் ஹயாத்தாக்குறான் ரிசு கொடுக்கிறான் சிலரை கண்ணியப்படுத்துகிறான் சிலரை கேவலப்படுத்துகிறான் இன்று எத்தனையோ தேவைகளை கேட்டவர்கள் புது தோதியவர்கள் என்னென்ன தேவைகளை எல்லாம் கேட்கிறோமோ அனைத்தையும் தரக்கூடிய ரப் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அவனுக்கு வேலைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வேலை இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் எந்த நாளும் படைக்கிறான் ஒரு நாளைக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பேர் மவுத்தாகிறார்கள் இன்று எத்தனை பேருக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும் எத்தனை பேருக்கு மீன் எத்தனை பேருக்கு முட்டை எத்தனை பேருக்கு மரக்கறி எத்தனை மிருகங்களுக்கு சாப்பாடு அனைத்தையும் நிர்வகிக்கும் ரப்பவன் அதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் எட்டாவது தடவை மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் ஒவ்வொன்றாக கேட்டுவிட்டு இந்த கேள்வி அல்லாஹ் கேட்கிறான் ஒவ்வொரு விடயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் மனித ஜிங்களே பொய்ப்பிக்க முடியுமா பொய்ப்பிக்க முடியேன் பொய்ப்பிக்க முடிய அந்த அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படியெல்லாம் நம்மை பார்த்து கேட்கிறான் சகோதரர்கள் எட்டாவது தடவை அல்லாஹ் கேட்டு விட்டுதான் இப்பொழுதுதான் மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறான் ஆகரத்துடைய விடயத்தின் பக்கம் சனஃப்ரோகுலக்கும் ஐயுஹலான் சனஃப்ரோகுலக்கும் ஐயுஹலான் மனித ஜின்களே இணைச்சிடாதீங்க உலகத்துல வாழ்ந்துட்டு சும்மா மவுத்தாகிறது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கு நான் கேட்டு நான் உங்கள் எல்லோரையும் கவனிப்பேன் அல்லா சொல்கிறான் சகலான் என்றால் மனித ஜின் வர்க்கத்தினர்கள் மனித ஜின் வர்க்கத்தினர்களே உங்களுக்கு கட்டாயம் கேள்வி கணக்கு கேட்பேன் சகோதரர்களே நேயர்களே அல்லாஹுடைய கேள்வி கணக்கு பயங்கரமானது அல்லாஹ் யாருக்கு கேள்வி கணக்கு கேட்டானோ அவன் அழிந்து விடுவான் ஆக லேசான கேள்வி கணக்கு தான் ஆயிஷா ரவி அல்லாஹு அண்ணா சொன்னார்கள் அல் ஆராத் அல்லாஹ் முன்னுக்கு எடுக்கிறது எடுத்தா சரி போங்க சரி போங்க சமூகத்துடைய தலைவர்கள் ஊர் தலைவர்கள் இவர்கள் கேள்வி கணக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சமூகத்தை பற்றி அவர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முஸ்லீம்களை பாதுகாத்ததும் முஸ்லீம்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாத்ததும் முஸ்லீம்களுடைய மதரசாக்களை பாதுகாத்ததும் முஸ்லிம் தலைவர்களுடைய கடமை அல்லாஹ் கேட்டுத்தான் தேர்வான் இவைகளை எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அவரவர்கள் இஸ்லாத்தை எப்படி பாதுகாத்தார்கள் அல்லாஹுடைய கேள்வி கணக்கு பயங்கரமானது அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் மனித ஜிங்களே கேள்வி கணக்கு கேட்பேன் ஒரு நாளில் கேள்வி கணக்கு கேட்டு நான் அனைவர்களையும் கவனிப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒன்பதாவது தடவை فبأي آلاء ربكما تكذبان மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் ஒன்பதாவது தடவை ஒன்பதாவது தடவை ஒரே கேள்வி சகோதரர்களே அதற்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு விடயத்தை சவால் விடுகிறான் அல்லாஹுடைய சவால் يا معشر الجن والإنس يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان மனித ஜின்களை பற்றி அல்லாஹ் ஒரு சவால் யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் ஜின்களே மனிதர்களே இனிஸ்ததஅதும் أن تنفذوا من أقطار السماوات والأرض வானங்கள் பூமியின் ஓரங்களுக்கு கேளுமென்றால் சென்று பாருங்கள் உலகத்துடைய எந்த தொங்கலுக்காவது செல்லுங்கள் உலகத்துடைய எந்த பகுதி ஆசியாவுடைய தொங்கலா ஆப்பிரிக்காவுடைய தொங்கலா அமெரிக்காவுடைய தொங்கலா உலகத்தின் எந்த தொங்கலுக்கு செல்லுங்கள் لا تنفذون إلا بسلطان எங்க போனாலும் எனது ஆட்சிதான் தான் மீதமாக இருக்கு எங்கு போனாலும் எங்கு போனாலும் சுலைமான் அலஹி சலாத்துடைய காலத்தில் மலக்குல் மவுத் முன்னால வாரது முஸ்லிம்ல வார ஹதீஸ் தான் மூசா அலை சலாத்துடைய உயிர் எடுக்கிறதுக்கு மலக்குல் மவுத் முன்னால வந்தார் மூசா அலை சலாம் மலக்குல் மவுத்துடைய கண்ணத்தில் அரைஞ்சிட்டான் முன்னால வருவாங்க உயிரெடுக்கிற மலக் சுலைமான் அலை சலாத்துடைய காலத்திலையும் மலக்குள் மவுத் ஒரு ஆள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார் இவர் பார்த்தார் எந்த உயிரைத்தான் எடுக்க வாரார் உடனே சுலைமான் அலை சலாத்திரத்துல கேட்டார் காத்திக்கு கொஞ்சம் ஏவுங்க எங்கேயாவது உலகத்தை என்ன கொண்டு போட்டு இவரை விட்டு தப்பணும் சுலைமான் அலை இஸ்லாம் காத்து கேவினார்கள் காற்று அவரை கொண்டு போய் சில வரலாறுகள் இந்தியாவில் கொண்டு வந்து போட்டது இந்தியாவுல காத்து இறக்கினதோட மலக்குள் மவுத் இந்தியால இவரை பார்க்கிறார் அவரை பார்த்து கேட்டார் மலக்குல் மவுத் உண்ட உயிர் அல்லா இந்தியாவில் எடுக்கும்படி சொல்லி இருந்தான் நீ சபையில் அங்க சுலைமான சலாத்திரத்தை இருந்தாயே அதுதான் ஒன்று ஆச்சரியமாக நான் பார்த்தேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உலகத்தின் எந்த திசை உலகத்தின் எந்த பகுதி அதுதான் அல்ல ஆரம்பத்தில் சொல்லிவிட்டான் ரப்புல் மஷிரே கைனி ரப்புல் மஹ்ரிபை கிழக்கு மேற்குடைய ரப் உலகத்தின் எந்த திசைக்கு செல்லுங்கள் எந்த திசைக்கு சென்றாலும் அந்த திசையிலும் அல்லாஹுடைய ஆட்சி தான் மீதமாக இருக்கும் அதைத்தான் அல்லாஹ் சவாலாக சொல்கிறான் எங்கும் போய் பாருங்கள் அல்லாஹ் அல்லாத ஒருவனை கடவுளாக எடுத்து விடாதீர்கள் அல்லாஹ் தான் உங்களுக்கு ரப் அல்லாஹ் தான் உங்களுடைய ஹாலிக் அல்லாஹ் தான் உங்களுடைய ராசிக் அல்லாஹ் தான் உங்களுடைய மாலிக் அல்லாஹ் தான் உங்களை படைத்தவன் அல்லாஹ் தான் உங்களுக்கு ரிசிக் தரக்கூடியவன் அல்லாஹ் தான் உங்களுக்கு ஆட்சியக்கூடியவன் ஹயாத்தை தந்தவன் அந்த அல்லாஹ் மௌத்தாக்க கூடியவனும் அந்த அல்லா பாதுகாக்க கூடியவனும் அந்த அல்லா அழிக்க கூடியவனும் அந்த அல்லா அவனுக்கு எப்படி அழிக்க வேண்டும் எப்படி மௌத்தாக்க வேண்டும் ஒரு ஆளை மௌத்தாக்குறது எப்படி ஒரு லட்சம் பேரை மௌத்தாக்குறது எப்படி அல்லாவுக்கு தெரியும் சுனாமி நடந்த நாள் அழிவு நடந்த நாள் எத்தனையோ உயிர்களை அல்லாஹ் எடுத்த நாள் இயற்கை அனர்த்தம் அல்ல சுனாமி இயற்கை அல்ல உலகத்தில் எதுவும் அல்ல இயற்கை இயற்கை என்று பேசுபவர்கள் களிமாவை சொல்ல வேண்டும் உலகத்தில் எதுவும் இயற்கை அல்ல இது அல்லாஹ் நடத்தாட்டிய ஒரு சோதனை இது அல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு பாடம் இது சுனாமி இதை வைத்து பாடம் படிக்க வேண்டுமே தவிர இயற்கை இயற்கை என்று முஸ்லிம் அறிஞர்களும் பேசிவிடக் கூடாது ஒரே தரத்தில் அல்லாஹ் எத்தனையோ பேருடைய உயிரை எடுத்த நாள் மிக முக்கியமான நாள் சௌபா செய்யக்கூடிய நாள் அமைதி மாத்திரமல்ல கண்ணியம் மாத்திரமல்ல செலுத்தும் நாள் இன்றைய நாள் எத்தனையோ உயிர்கள் எடுக்கப்பட்ட நாள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் பூமியின் எந்த திசைக்கு செல்லுங்கள் யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان அதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் பத்தாவது தடவை فبأي آلاء ربكما تكذبان மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் பத்தாவது தடவை இதை பொய்ப்பிக்க முடியுமா உலகத்தின் எத்திசைக்கு சென்றாலும் அந்த ரப்புடைய ஆட்சி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பத்தாவது தடவை அதற்கு பிறகு அல்லாஹ் يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران ஆகிரத்துடைய நிலைமையை சொல்கிறான் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இவ்வளவு ஆட்சி மிக்க அல்லாஹ் இவ்வளவு கண்ணியமிக்க அல்லாஹ் துல் ஜலாலி வல் இக்ராம் சங்கை பொருந்தி அல்லாவுக்கு கட்டுப்படாமல் மனித ஜின்களே நீங்கள் நம்மிடம் வந்தால் உங்களுக்கு என்ன இருக்கிறது يرسل عليكما شواظ من نار மனித ஜின்களே உங்களுக்கு அனுப்பப்படும் நரக நெருப்புதான் கட்டுப்படாமல் வந்தால் நார் என்றால் நெருப்பு ஷுவால் நெருப்புடைய ஜுவாலைகள் தான் உங்களுக்கு அனுப்பப்படும் நெருப்புடைய ஜுவாலைகள் மாத்திரமல்ல வனுஹாஸ் வனுஹாஸ் இதே போல நெருப்புடைய புகையும் ஜுவாலைகளும் அனுப்பப்படும் பல தந்திரான் உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது தட்ட தனியாக வருவீர்கள் நம்மிடம் தட்ட தனியாக வருவீர்கள் அல்லாவுக்கு மாறு செய்து வந்தீர்களாக இருந்தால் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை ஏனென்றா சகோதரர்களே சொருக்கவாதிகள் கொஞ்ச பேர்தான் சொருக்கவாதிகள் கொஞ்ச பேர்தான் அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்திலையும் சொருக்கத்தை நிறைப்பேன் என்று சத்தியம் செய்தது கிடையாது ஆனால் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் நரகத்தை நிறைப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார் இந்த சூரத்து ரஹ்மானுக்கு பிறகு இன்ஷா அடுத்த சூறாவில் பார்ப்போம் சூரத்து சஜிதா வெள்ளிக்கிழமை ஓதுகிறோமே கருத்து தெரியாமல் ஓதுகிறோமே இந்த சூரத்து சஜிதாவில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் சத்தியமாக மனிதர்களால் ஜின்களால் நான் நரகத்தை நிறைத்தே ஆகுவேன் சகோதரர்களே நேர்களே நரகம் நிறைக்கப்படும் சொருக்கத்துக்கு கொஞ்சம் பேருதான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران கட்டுப்படாமல் வந்தால் உங்களுக்காக நெருப்பு ஜுவாலைகள் தான் அனுப்பப்படும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு பதினோராவது தடவை فبأي آلاء ربكما تكذبان மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் பதினோராவது தடவை சகோதரர்களே சிந்திப்பவர்களுக்கு பெரும் பாடம் இருக்கிறது இவ்வளோ பெரிய ரப்புல் ஆலமீன் ஏன் திரும்ப திரும்ப சொல்லும் கணக்கெடுக்காமல் இருப்பதற்கா கணக்கெடுக்காமல் இருப்பதற்கா ஒரு தடவை சொன்னால் போதுமே பதினோராவது தடவை فبأي آلاء ربكما تكذبان மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் சகோதரர்களே அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக முடிவின் சில அடையாளங்களை வர்ணிக்கின்றான் فَإِذَا انشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ فَإِذَا انشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ இந்த வானம் அப்படியே பிளக்க ஆரம்பிக்கும் இன்ஷக்கதி சமா வானம் அப்படியே பிளக்க ஆரம்பிக்கும் வானம் பிளக்குமா வானம் பிளக்குமா பிளக்கும் சூரத்துல் இன்ஷிகா إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت தனியொரு சூறாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் வானத்தை பிளப்பேன் இவ்வளோ பெரிய வானத்தை அல்லாஹ் பிளந்து காட்டுவான் இவைகள்தான் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை குரான் சொல்லுகிறது சகோதரர்களே வானம் பிளந்து எவ்வாறு மாறும் என்றால் எண்ணெயை போல உருகின எண்ணெயில் சிவப்பு ரோஜா நிறமாக மாறும் சிவப்பு ரோஜாவை போன்று அப்படியே உருகி விடும் வானம் அதைத்தான் அல்லா வானம் அப்படியே பிளந்து எண்ணெயுடைய அடிமண்டி மீதமாக இருப்பதை போன்று உருகி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதை சொல்லிவிட்டுதான் அல்லாஹ் பன்னெண்டாவது தடவை மனித ஜின்களே ரப்புடைய இந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் என்று கேட்கிறான் எனவே சகோதரர்களே நேர்களே இந்த ஒவ்வொரு குரானுடைய வசனமும் ஓதி காட்டப்படும் பொழுது எங்களது ஈமான் அதிகரிக்க வேண்டும் உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் கூட வேண்டும் சூரத்துர் ரஹ்மானை பெரட்டி இவைகளை பார்க்க வேண்டும் விளங்க வேண்டும் சகோதரர்களே சக்கராத்து வரை இது நமக்கு பயன்படுத்த வேண்டும் சக்கராத்துடைய நேரத்தில் நமக்கு தர்பியா செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த குரான் தான் சகோதரர்களே மக்களுடைய பேச்சு அல்ல ஜுனைத் பக்தாதி ரஹ்மஹுல்லா பக்தாதுடைய மகான் கடைசி நேரம் மீதமாக இருக்கிறது ஜுனைத் பக்தாதி சொல்கிறார் இந்த கடைசி நேரம் நான் என்ன செய்வது உது எடுத்து புறானை ஓதுகிறார் அந்த பயம் கூடுகிறது அல்லாஹுடைய சிந்தனை சூரத்துல் பாத்திஹா பக்கரா ஒவ்வொரு சூறாவாக ஓதுகிறார் குர்ஆன் முடிகிறது ஓதி உயிர் பிரியவில்லை திரும்ப ஓத ஆரம்பித்தார் சூரத்துல் பாத்திஹா சூரா பக்கராவுடைய எழுபதாவது வசனத்தில் உயிர் பிரிகிறது எனவே சகோதரர்களே நேயர்களே இது நிகழ்ச்சிக்காக மாத்திரமல்ல இது இதுதான் நமது கடைசி உயிர் பிரியும் வரை தர்பியா செய்ய வேண்டும் இந்த ஆயத்துகளை ஓதி ஓதி அல்லாஹுடைய பயத்தை எடுப்போமாக எல்லாம் வல்லல்லா சுஹானகுவா அவருடைய நெருக்கத்தையும் அவனுடைய சன்னிதானத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக அல்லாஹ் உனது பயத்தை நமக்கு நசீபாக்குவாயாக இந்த சூரத்து ரஹ்மான் மூலமாக தக்குவாவையும் ஈமானையும் அதிகரிப்பாயாக இந்த சூறாவை ஓதி ஓதி உனது நெருக்கத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் والسلام عليكم ورحمة الله وبركاته For more lectures, visit slhub.com.